அம்பாறை மாவட்டத்தின் பாரம்பரிய கைத்தொழில்களில் நெசவு கைத்தொழிலும் ஒன்றாகும் கிழக்கு பிராந்தியத்தில் இந்த கைத்தொழிலுக்கு பேர்வாய்ந்த பிரதேசமாக மரதமுனை காணப்படுகிறது இந்த கைத்தொழிலின் தற்போதைய நிலை குறித்து கண்டறிகிறார் எமது கிழக்கு ஊடக இல்ல செய்தியாளர் குகந்தினி மருதமுனை கிராமத்தில் உள்ள நெசவு தொழிலாளர்களின் நிலைமையை கண்டறிவதற்காக நாம் அண்மையில் அங்கு சென்றபோது தரை அடிக்கின்ற ஓசையினை ஒவ்வொரு தெருக்களிலுமே கேட்கக்கூடியதாக இருந்தது பதிமூன்று வருடங்களாக நூலுக்கு சாயம் போடுகின்ற தொழிலை செய்து வருகின்ற அபுதாலி தனது தொழில் பற்றி விவரிக்கையில் ரெண்டரைக்கு பார்த்து மூணு அதுல கலரை போட்டு இந்த காய் அன்னரைக்கு அடுத்த அடுப்பு அதுல வெள்ளை போடுவோம் இது இன்னும் கொஞ்சம் உணவு இந்த கலர்களை நாங்க என்ன போடுவோம் மண்ணவரு புறகாயவும் மேலும் இவரிடம் ஒன்பது பேர் தொழில் செய்து வருகின்றார்கள் இவர் தனது தொழில் எதிர்பார்ப்பினை இவ்வாறு தெரிவிக்கின்றார் இதுல கூடிய லாபம் எடுக்கலாம் கூடிய முதலிடுவோம் முதலீடு குறையறிக்கால தொழில் குறையடி போதிய முதல் வந்து இப்போ கிட்டத்தட்ட அஞ்சாறு லட்சம் ரூபாய் காய்ச்சி மாட்டுக்கு வேணும் இருந்தா இன்னும் உதிர்த்தியாக இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் இங்கு கடந்த சுனாமி அனர்த்தத்தினால் பல நெசவு தொழிலாளர் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர் தற்போதைய சூழ்நிலையில் அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு தமது தொழில் முயற்சியில் ஈடுபடுவதனை அறியக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்களினால் வழங்கப்பட்ட உதவிகளும் ஒரு காரணமாக அமைவதாக கூறுகின்றார் சகித் சுனாமி பிறகு அரசாங்கம் ஒரு உதவி செய்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு எப்படி இந்த வெள்ள சாரி ஒரு முறையை கொண்டாந்து ஒவ்வொரு அகளுக்கும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் என்ற ஓடரை கொடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசத்தை அந்த ஆறு மாசத்துல கொஞ்சம் பிரச்சனை இல்லாம ஏனென்றா அந்த நான் செஞ்சு போகக்குள்ள அந்த ஓடர் வருது அது சரியான ஒரு காலகட்டத்தில் வாரத்தால ஒரு மூணு மாசத்துக்கு அந்த பிரச்சனை இல்லாம இப்படி இருந்தும் கூட செய்த உற்பத்தியை சந்தைப்படுத்துகின்ற போது நாங்கள் நஷ்டத்துக்கு உள்ளவதாக தெரிவிக்கின்றார்கள் கரிமா மற்றும் சகீத் இதை எவ்வளவு கேட்காங்க சாந்துக்கு அஞ்சூறு ரூபா முடியுது நானூத்தி எண்பது ரூபா நானூத்தி எழுபது ரூபா கேட்காங்க விக்க கூலி கொடுக்கணும்ன்றதுக்காக சாணை கொண்டு முதலாளிமார்கிட்ட கேட்க நேரம் அவங்க மிச்சம் சாதாரணமா அஞ்சூத்தி எழுபத்தஞ்சு ரூபா விற்க வேண்டிய சாரணை சாதாரணமா நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கெல்லாம் கேட்காங்க இளைய சமுதாயமானது ஆர்வம் காட்டுவது குறைவாகவே காணப்படுகின்றது என குறிப்பிடும் பாக்கியா படிச்சு முடிஞ்சா முப்பதாயிரம் ரூபாப்பா நான் தன்னை சோதரில் செய்வேன் ஐயா செய்ய விரும்ப மாட்டாங்க அது இப்ப பழகிற நோக்கமும் இல்லை இந்த பாரம்பரிய கைத்தொழிலில் ஆர்வம் காட்டாமைக்கு இந்த நிலையே காரணமாக காணப்படுகின்றது என மேலும் சகித் தெரிவிக்கையில் அடிப்படை காரணம் என்னண்டா திடீரென அந்த தொழிலில் வீழ்ச்சி காணுதுதான் இதுக்கு அரசாங்கம் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க இந்த கால காலகட்டத்தில் கொஞ்சம் சாமனி ஸ்டாக் பண்ணி அவங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிச்சா நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அது ஏறிக்கும் இதற்கான தீர்வு தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது